ஸ்தலம் திருப்புகலூர் சரக்கரை திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் விடையும் விடை பெரும்பாக என் விண்ணப்பம் வெம்மழுவாட்படையும் படையாய் நிறைத்த பல்பூதமும் பாய்புலித்தோல் உடையும் உடை தலைமாலையும் மாலை பிறையொதுங்கும் சடையும் இருக்கும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே விஞ்சத்தடவரை வெற்பாவென் விண்ணப்பம் மேலங்கு சங்கக்கலனும் சரிகோவணமும் தமருகமும் அந்தி பிறையும் அனல் வாயரவும் விரவியெல்லாம் சந்தித்திருக்கும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே வீந்தார் தலை கலனேந்தி என் விண்ணப்பம் மேலிலங்கு சாந்தாய வெந்த தவள வெண்ணீரும் தகுனிச்சமும் பூந்தமரை மேனி புள்ளியுழைமானதள் புலித்தோள் தாந்தாயிருக்கும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே வெஞ்சமேர்வேழத்துரியாயன் விண்ணப்பம் மேலிலங்கு வஞ்சமா வந்தவரு புனர்கங்கையும் வான்மதியும் நஞ்சமானாகம் நகுஷிரமாலை நகுவெண்தலை தஞ்சமாவாழும் சரக்கரையோ வெந்தனி நெஞ்சமே வேலை கடல் நஞ்சமுண்டாயின் விண்ணப்பம் மேலிலங்கு காலர் காலற்கடந்தானிடங்கையிலாயமும் காமர் கொன்றை மாலை பிறையும் மணிவாயரவும் விரவியெல்லாம் சால கிடக்கும் சரக்கரையோபென் தனி நெஞ்சமே வீழிற்ற கொன்றையந்தாராயன் விண்ணப்பம் மேலிலங்கு சூழிட்டிருக்க நற்சூளாமணியும் சுடலை நீரும் ஏழிட்டிருக்கு நல்லக்கு மரவும் என்பாமையோடும் தாழிட்டிருக்கும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே விண்டார் புறமூன்று மேதாயன் விண்ணப்பம் மேலிலங்கு தொண்டாடிய தொண்டடி பொடி நீரும் தொழுது பாதம் கண்டார்கள் கண்டிருக்கும் கயிலாயமும் காமர் கொன்றை தண்டாரிருக்கும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே விடுபட்டியேருகந்தேரி என் விண்ணப்பம் மேலிலங்கு கொடு கொட்டி கொக்கரை தக்கை குழல் தாளம் வீணை மொந்தை வடுவிட்ட கொன்றையும் வன்னியும் மத்தமும் வாளரவும் தடுகுட்டமாடும் சரக்கரையோ என் தனி நெஞ்சமே வெண்திரை கங்கை விகீர்த்தாயன் விண்ணப்பம் மேலிலங்கு கண்டிகை பூண்டு கடிசூத்திரமேற்கபாலவடங்குண்டிகை கொக்கரை கோணர் பிறை குரடபூதப்படை தண்டி வைத்திட்ட சரக்கரையோவென் தனி நெஞ்சமே வேதித்த வெம்மழுவாளி என் விண்ணப்பம் மேலிலங்கு சோதித்திருக்கு நற்சூளாமணியும் சுடலை நீரும் பாதிப்பிரையும் படுதலை துண்டமும் பாய்புலித்தோல் சாதித்திருக்கும் சரக்கரையோவின் தனி நெஞ்சமே விவந்தாடிய கழலெந்தாயன் விண்ணப்பம் மேலிலங்கு தவந்தானெடுக்கத் தலைபத்திருத்தனை புலித்தோல் சிவந்தாடிய பொடி நீரும் சிரமாலை சூடி நின்று தவந்தானிருக்கும் சரக்கரையோ என்றன் தவந்தானிருக்கும் நிற்கும் சரக்கரையோ எந்த தனி நெஞ்சமே திருச்சிற்றம்பலம்